நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் சரவடிக்காக உங்கள் தோழி முக்கணி சித்திரங்களை பாடச் சொல்லலாம் தென்றலை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம் புத்தகங்களின் முத்தெடுக்கலாம் பொன்னாரம் வயிற்றுக்கு பொட்டி விடலாம் பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம் பூவுக்கு அடை தைத்து போடலாமே சூரியன் மண்ணில் தேரை ஓட்டலாம் ஓட்டலாம் சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமே வானம் முந்தன் கைகளில் வானை புரட்டி போடு புது வாழ்வின் கீதம் பாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சீரகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகை அழைப்போம் விளையாடலாம் நிழல் மூழ்குதே தண்ணீரிலே வானை புரட்டி போடு புது வாழ்வின் கீதம் பாடு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்